பெரியான வட்டம் சிறியான வட்டத்தை கடந்து இந்த புண்ணிய நதியான பம்பாவுக்கே வந்துவிட்டோம் ராமனின் பாதச் சுவடுகள் பதிந்த இடம் இது இங்கு நீராடி பிதிரு கர்மாக்கள் செய்வது நல்லது